அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய தீனல் இஸ்லாத்தை ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாக சமத்துவமான மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் கலைந்து எல்லா மனிதர்களும் அல்லாவுடைய அடியார்கள் என்ற ஒரே மாதிரியான சமத்துவத்தையும் சமாதானத்தையும் உருவாக்கக்கூடிய தரக்கூடிய மார்க்கமாக அல்லா ரபுல்லாலமீன் நம்முடைய தீனல் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான் அல்லாவுடைய மார்க்கத்தை எம்பெருமானா சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் போதிக்க ஆரம்பித்த பொழுது பெரும்பாலான மக்கள் அந்த அல்லாவுடைய மார்க்கத்தால் கவரப்பட்டதற்கு இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால் அல்லாவுடைய இந்த தீனல் இஸ்லாத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை பாகுபாடுகள் கிடையாது எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் மக்கள் எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படை தத்துவத்தை உண்மையாக பின்பற்றக்கூடிய உண்மையாக உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாடு தீனல் இஸ்லாம் என்பதனால்தான் அன்றைய காலத்திலும் சரி அறிவியலும் விஞ்ஞானிகளும் விஞ்ஞானமும் டெக்னாலஜிகளும் தொழில்நுட்பங்களும் வளர்ந்துவிட்டு எவ்வளோ முன்னேற்றம் அடைந்துவிட்ட இந்த காலத்திலும் சரி மனிதர்களால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் கவரப்படுவதற்கு காரணம் அல்லாஹ் வகுத்து தந்த இந்த அடிப்படையான கொள்கைதான் அல்லாவுடைய இந்த மார்க்கத்திலே எந்த விதமான பாகுபாடுகள் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது உயர் ஜாதி தாழ் ஜாதி என்பது கிடையாது ஜாதி பிரிவினைகள் கிடையாது எல்லோருமே அல்லாவுடைய அடிமைகள் எல்லோருமே ஆதமுடைய மக்கள் என்ற ஒரே தத்துவத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரே தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அஸ்திவாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்ற இந்த தீனல் இஸ்லாத்தினுடைய தனித்துவம் தான் இன்று வரை பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர கொள்கையாக அல்லாடு தீனல் இஸ்லாத்தின் கொள்கை அமைந்திருக்கின்றது இது ஏதோ உலகத்திலே ஜாதி இல்லை என்று சொன்னது அல்லாவுடைய மார்க்கம் மட்டும்தான் அல்ல ஜாதி பிளவுபாடு கிடையாது மக மத பிளவுகள் கிடையாது என்று சொன்னது அல்லாடு தீனல் இஸ்லாம் மட்டும்தான் என்று இல்லை உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் ஜாதி இல்லை என்று பேசியிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் ஜாதி பிரிவினருக்கு எதிராக ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள் அந்த காலத்து ஔவையாரிலிருந்து ஆரம்பித்து பாரதியார் தொடர்ந்து இன்று வரை உள்ள பெரியவர்கள் கூட எல்லோரும் பேசுகின்றார்கள் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி பாகுபாடு கிடையாது என்று ஜாதி இரண்டொழிய வேலில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறைக்கு இட்டார் உயர்குலத்தோர் இடாதார் பழைய இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று ஔவையார் பாடினார் ஜாதி இரண்டு தான் ஒன்று கொடுக்கக்கூடிய உயர்ஜாதி இன்னொன்று கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டக்கூடிய தாழ் ஜாதி என்று யார் வாரி வழங்கும் வள்ளல் தன்மையுடையனோ அவன்தான் உயர்ந்த ஜாதி யார் சொத்துக்களை சொந்தங்களை சொந்தங்களுக்கு வழங்காமல் தர்மம் செய்யாமல் கஞ்சனாக இருக்கிறான் அவன்தான் தாழ் ஜாதி என்று அவையார் சொன்னார் எத்தனையோ தமிழ் புலவர்கள் தமிழ் அறிஞர்கள் சீர்திருத்தவாதிகள் எல்லோரும் ஜாதியை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பேசிய சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பேசிய கொள்கைகளை எல்லாம் முழக்கங்களை எல்லாம் அவர்களுடைய மதத்திலே இம்ப்ளிமெண்ட் செய்ய முடிந்ததா நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்றால் அதிலே அவர்கள் தோல்விதான் கண்டார்கள் அல்லாவுடைய தூதர் எம்பெருமானார் சுலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர உலகத்தில் எத்தனை தலைவர்கள் ஜாதி இல்லை என்று பேசினார்களோ ஜாதி பாகுபாடுகள் ஜாதி பிளவுகள் கூடாது என்று பேசினார்களோ அத்தனை தலைவர்களும் அதை நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அதில் தோல்விதான் கடந்தார்கள் மகா தோல்வி அடைந்தார்கள் படுதோல்வி அடைந்தார்கள் ஆனால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் போதித்த அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றார்கள் அவர்கள் வெற்றி பெற்றதன் விளைவுதான் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திலே ஜாதிகள் கிடையாது அல்லாவுடைய மார்க்கத்திலே பாகுபாடு கிடையாது அல்லாவுடைய மார்க்கத்திலே பிளவுகள் கிடையாது பிரிவுகள் கிடையாது இதுதான் அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய எதிரிகளை கூட கவரக்கூடிய ஒரு அற்புதமான வசீகர கொள்கை என்று அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் எதிரிகள் கூட அல்லாவுடைய மார்க்கத்தை புகழ்ந்து பேசுவதற்குரிய அடிப்படை காரணம் ஜாதிகள் இல்லை என்ற இந்த கொள்கை தான் இந்த கொள்கையில் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார்கள் எந்த மக்களுக்கு மத்தியில் எந்த அரபு மக்களுக்கு மத்தியில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த அரபு மக்கள் ஜாதி வெறி மட்டுமல்ல மொழி வெறி பிடித்தவர்கள் உலகத்திலேயே மொழி வெறி பிடித்தவர்கள் யார் என்றால் அரபு மக்கள் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி வெறியர் இருக்கிறார்கள் ஹிந்தி மொழி வெறியர் இருக்கிறான்னு பேசுகிறோம் இந்த வெறியர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் பிள்ளைகள் உலகத்திலேயே மொழி வெறி என்று யாரை சொல்வதால் அரபு மக்களை தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகத்திலேயே மகா மொழி வெறி பிடித்தவர்கள் அரபு மக்கள் அந்த அரபு மக்களிலே பிறந்து அந்த அரபு மக்களிலே வளர்ந்து அந்த அரபு மக்களில் ஒருவராக இருந்த கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் மக்களுக்கு பிரணம் செய்தார்கள் லா ஃபமுலலில் அரபி அலல் அஜமி அரபி அல்லாதவரை காட்டிலும் அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் தமிழக தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ எந்த தமிழக தலைவராவது தமிழை காட்டிலும் மற்ற மொழிக்கு எந்த வித்தியாசம் இல்லை எந்த பாகுபாடும் கிடையாது என்று சொல்லிவிட்டு தமிழகத்தில் நடமாட முடியுமா அவர் தலை காட்ட முடியுமா முதலமைச்சராகவோ மத்திய அமைச்சராக ஆக முடியுமா முடியாது அந்த தமிழ் இன வெறியை ஊட்டி ஊட்டித்தான் அவர்கள் அரசியலில் குளிர்காய வேண்டும் ஆனால் அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே பிறந்து அரபு மக்களுக்கு மத்தியிலே வளர்ந்து அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே அல்லாட தீனல் இஸ்லாத்தை போதித்த கண்மணி நாயம் ரசூலை கரீம் சல்லா அலுவலம் செய்தார்கள் லா ஃபதலில் அரபி அலல் அஜமி ஒரு அரபி அல்லாதலை காட்டிலும் அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது என்று சொன்னார்கள் பட்டவர்த்தனமாக பிரகடனம் செய்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்தும் சவாங் அஸ்னானில் முஷ்து நீங்கள் எந்த அளவுக்கு சமமாக என்றால் சீப்பின் பற்களை போன்று நீங்கள் சமமானவர்கள் சமத்துவம் பெற்றவர்கள் சீப்பின் பற்களை போன்று இது பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சொந்தமாக சொன்ன கொள்கை அல்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த மனித குலத்தை படைத்து உருவாக்கிய அல்லா ரபுல் ஆலமீன் அவன் கற்றுக் கொடுத்தான் யா யுஹன்னாஸ் இன்னும் அகலக்கனாக்கம் என்றக்கரிமோ உன்சா மனிதர்களே உங்கள் எல்லோரையும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் பிறப்பிலே எந்த பாகுபாடு கிடையாது எந்த வித்தியாசம் கிடையாது தலையில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் வைஷ்ணவ வைஷ்ணவன் முட்டியில் பிறந்தவன் சூத்திரன் காலில் பிறந்தவன் சத்திரியன் என்று பகவானுக்கு நாலு இடங்களை கொடுத்து அந்த நாலு இடங்களை உறுப்புகளிலிருந்து பிறந்தவர்கள் பகவானுடைய பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் உயர்குலத்தோர் தோளிலிருந்து பிறந்தவர்கள் வைஷ்ணவர்கள் பிரம்மனுடைய முட்டியிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சூத்திரர்களாம் தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிரம்மனுடைய காலில் பிறந்தவர்கள் என்று மனுசாஸ்திர கொள்கையை உலகத்தில் அறிமுகப்படுத்திய இந்து மதத்திற்கு எதிராக முதன் முதலாக ரப்புல் ஆலமின் பிரகடனம் செய்கின்றான் இன்னா ஹலக்கனாக்கம் தக்கனி உன்சா படைத்தவன் பா நீ என்ன பாகுபாடு கட்டுற தலையில் பிறந்தவன் கோலில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் முட்டியில் பிறந்தவன் படைத்தவன் நான் சொல்கிறேன் இன்னா ஹலக்கனாக்கம் என் தக்கரிவ உன்சா உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் உங்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடு கிடையாது உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் பாகுபாடு கிடையாது உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற பாகுபாடு கிடையாது என்ற இந்த ரபுலாலமினுடைய இந்த பிரகடனத்தின் மூலமாகத்தான் கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்தார்கள் அந்த பிரகடனம் தான் இன்று வரை இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு ஒரு மூலச்சூத்திரமாக கருதப்படுகின்றது அருமை சகோதரர்களே இதெல்லாம் நாம் தெரிந்த விஷயங்கள் அல்லாடைய மார்க்கத்தில் ஜாதி இல்லை என்பது எல்லோரும் முஸ்லீம்களுக்கு தெரியும் அல்லாடைய மார்க்கத்தில் பிளவுகள் இல்லை பிரிவுகள் இல்லை என்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால் தற்போது தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக வீடு வீடாக வந்து அரசாங்க அலுவலர்கள் வந்து நீங்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்ற இந்த கோரிக்கை இந்த முழக்கம் பல்லாண்டுகளாக அரசாங்கத்திற்கு சமுதாய தலைவர்களால் அல்லது அரசியல் தலைவர்களால் அல்லது ஜாதி தலைவர்களால் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தமிழகத்திலே முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் எந்த ஜாதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பொதுவான சென்சஸ் எடுப்பது மட்டும் இல்லாமல் காமன் சென்ஸாக இருக்கக்கூடாது சென்சஸாக இருக்கக்கூடாது அது ஜாதிவாரி சென்சஸாக இருக்க வேண்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை பல்லாண்டு காலமாக அரசியல் கட்சிகளாலும் ஜாதி கட்சியினராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை அந்த கோரிக்கை அது ஏற்கப்பட்டா அல்லது அது ஒரு சமாதானத்திற்காகவா அல்லது ஒரு கண்ணாமூச்சிக்காகவா அல்லது ஒரு வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அரசாங்கம் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றது முஸ்லிம்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நாம் நம்முடைய வீட்டுக்கும் வருவார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பினர் இந்த ஜாதி என்று கேட்பார்கள் நாம் சொல்லியாக வேண்டும் எந்த ஜாதியை சொல்வது நம்மளும் எந்த ஜாதி எந்த மதம் என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லுவோம் கம்பீரத்தோடு சொல்லுவோம் கௌரவத்தோடு சொல்லுவோம் தலை நிமிர்த்து சொல்லுவோம் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் என்று இஸ்லாத்தில் எந்த ஜாதி என்று கேட்டாலும் என்ன சொல்வது எந்த ஜாதியை சொல்வது என்று பார்க்கும் பொழுது எனக்கு தமிழகம் பல பகுதியிலிருந்து ஒரே ஃபோன் கால் ஹசரத் எங்கள் ஊருக்கு வர்றாங்க நாங்கள் எந்த ஜாதின்னு கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியல எந்த ஜாதின்னு சொல்கிறது அப்படி இப்போ ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் சில சமுதாய தலைவர்கள் அறிக்கை விடுகிறார்கள் நீங்கள் எல்லாம் தங்களை லப்பை என்று குறிப்பிடுங்கள் தக்னி என்று சொல்லுங்கள் தூதே குழா அது என்ன குழான்னு தெரியலாம் கேள்விப்பட்டதே இல்லை தூதே குழா என்று சொல்லுங்கள் அப்படின்னா என்ன லெப்பனா என்ன தக்கினா என்ன தூதே குழானா என்ன ராவுத்தர்னா என்ன மாப்பிள்ளனா யாரு மறைக்கானா யாரு அருமை சகோதரர்களே எப்படி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள காலத்திற்கு முன்பாக ஐயாமுல் ஜாகிரியாவில் பிளவுகள் இருந்ததோ பிறவுகள் இருந்ததோ ஜாதி கொடுமை இருந்ததோ அதுபோன்று தமிழக முஸ்லீம்களுக்கு என்று ஒரு ஐயாமுல் ஜாகிரியா இருந்தது அறியாமை காலம் இருந்தது ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தமிழக முஸ்லீம் மத்தியிலும் ராவுத்தர் மரைக்காயர் லெப்பை என்று தக்கினி என்ற பிரிவுகள் இருந்தன அந்த பிளவுகள் எல்லாம் கூடாது கூடாது கூடாது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டதன் விளைவு அலமதுல்லா இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் யாரை எழுப்பி நீ எங்கள் எந்த ஜாதி என்று கேட்டால் அவங்க சொல்ல தெரியாது எனக்கே தெரியாது நான் எந்த ஜாதி என்று நான் மறைக்காயனார் ராவுத்தனா எனக்கே தெரியாது இன்று இளைய சமுதாயத்தினர் யாருக்குமே தெரியாது நீங்கள் எந்த ஜாதி என்று கேட்டால் சொல்ல தெரியாது நாங்கள் முஸ்லீம்லாம் சொல்லுவாங்களே தவிர நான் தக்கினியா தலித்தா அல்லது தலித் முஸ்லீமா அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவனா அல்லது மறை முதலியார்லேருந்து வந்தவனா செட்டியார்லேருந்து வந்தவனா அல்லது நான் வந்து ராவுத்தரா மறைக்காயரா மாப்பிள்ளையா எனக்கு ஒன்றும் தெரியாது இது அலமதுல்லா ஒரு வரவேற்கத்தக்க நல்ல நிலை வரவேற்கத்தக்க நிலை ஏனென்றால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஜாதியை நாம இடையில ஏற்படுத்தி அதில் மிகப்பெரிய பிளவுகள் பாகுபாடுகள் பார்க்கப்பட்டன எந்த அளவுக்கு என்றால் ஒரு காலம் அறியாமை காலம் இருந்தது ராவுத்தர் மறைக்கார் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டார் மறைக்கார் ராவுத்தர் வீட்டில் பெண் எடுக்க மாட்டார் தக்கினி மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டார் மாப்பிள்ளை என்பது கல்யாண மாப்பிள்ளை இல்லை அது ஒரு ஜாதி தெரிஞ்சுக்கங்க உன் தெரியாமல் ஏதோ மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை என்பது தமிழக அரசு முஸ்லீம் தமிழக முஸ்லீம் மத்தியிலே தாழ்த்தப்பட்ட பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரிவு மாப்பிள்ளை என்ற ஒரு பிரிவு அது தக்னியா இருப்பவர் மாப்பிள்ளை வீட்டில் பெண் எடுக்க மாட்டார் மாப்பிள்ளையா இருப்பவர் தக்னி வீட்டில் பெண் எடுக்க மாட்டார் என்று ஒரு காலம் இருந்தது அறியாமை காலம் அலமதுல்லா இஸ்லாத்தில் இந்த பாகுபாடுகள் கிடையாது இந்த பிளவுகள் கிடையாது நாம் எல்லோரும் சகோதரர்கள் யாயுல்லதீன ஆமனோ இன்னா ஜால்நாக்கம் தக்கனி உன்சா என்ற அல்லாவுடைய வசனங்கள் இன்னமல் மீனோன யஹ்வா உள்ள எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் என்ற அல்லாவுடைய வசனங்கள் பெருமானருடைய போதனைகள் எல்லாம் போதிக்கப்பட்டதன் விளைவு அலமதுல்லா தமிழக மக்கள் அந்த ஜாதி பிரிவினை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது எந்த அளவுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது இன்று எந்த ஒரு இளைஞரை கேட்டாலும் சொல்ல தெரியாது நீ எந்த ஜாதி என்று கேட்டால் சொல்ல தெரியாது எந்த பிரிய நீ மறைக்கான ராவுத்தரன் கிட்ட சொல்ல தெரியாது பல பேருக்கு அந்த அளவுக்கு மறக்கப்பட அது அது மட்டுமல்ல சம்பந்தம் என்று வந்துவிட்டால் கூட உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்ல சம்பந்தம் எடுக்கின்றார்கள் தமிழ் முஸ்லீம்கள் உருது முஸ்லீம் குடும்பத்தில் சம்பந்தம் எடுக்கிறார்கள் மறைக்கார் ராவுத்தரத்தில் பெண் எடுக்கிறார் ராவுத்தர் மறைக்காரத்தில் பெண் எடுக்கின்றார் அந்த பாகுபாடே பார்ப்பது கிடையாது ஆனால் இந்து மதத்தையும் மற்ற பொறுத்தவரையிலே கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையிலே இன்று வரை அவர்களுக்கு மத்தியில் ஜாதி பிரிவுகள் இருக்கின்றன ஜாதி பிளவுகள் இருக்கின்றன சுருக்கமாக சொல்வதா இருந்தால் ஒரு வேற்று மதத்தில் உள்ள ஒரு தலித் சகோதரர் அல்லது ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் மாற்று மாற்றி சார்ந்த ஒரு பிராமணரோ வைஷ்ணவரோ சத்திரியரோ சூத்திரரோ யாராவது ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவருக்கு அல்லாவுடைய மார்க்கம் கொடுக்கும் முதல் அடைமொழி முஸ்லீம் என்பது மட்டும்தான் முஸ்லீம் என்பது மட்டும்தான் அவருக்கு இருந்த ஜாதி எல்லாம் போய்விடும் அவர் பிராமணராக இருந்திருப்பார் இங்கே வந்த பிறகு உங்க பேர் என்னங்க என் பேரு அப்துல்லா ஐயர் அப்படின்னு சொல்ல முடியாது அல்லது அப்துல் ரஹ்மான் ஐயங்கார் சொல்ல முடியாது அல்லது அங்கே இருக்கும் போது ஒரு பல்லராக பறையராக இருந்திருப்பார் இங்கே வந்த பிறகு நான் அப்துல் ரஹ்மான் பல்லன் அப்துல் ரஹ்மான் செட்டியார் அந்த அல்லா பிச்சை மோதி நம்ம முதலியார் என்று யாரும் சொல்வது கிடையாது இஸ்லாத்தில் கிடையாது அது ஆனால் ஒரு வேறொரு ஜாதியை சார்ந்தவன் வேறொரு மதத்தை சார்ந்தவன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் அவன் மதம் மாறுமே தவிர ஜாதி மாறாது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் மதம் தான் மாறுவார் ஜாதி மாறாது ஆறுமுகசாமி நாடாராக இருந்தவர் ஆரோக்கியசாமி நாடாராக இருப்பார் ஆறுமுகசாமி நாடாரா இருந்திருப்பார் இந்து மதத்தில் இருக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவனா மாறிய பிறகு ஆரோக்கியசாமி நாடார் அவ்வளவுதான் அந்த நாடார் என்ற ஜாதி அவரை விட்டு போகாது இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அல்லாட தீனல் இஸ்லாம் மட்டும்தான் ஜாதி கொடுமையும் ஜாதி பிரிவுகளையும் பிளக்க ஒழிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாட தீனல் இஸ்லாம் மட்டும்தான் என்ற உலகத்திலே எதற்காக சொல்லுகிற சோதரர்களே இதெல்லாம் நடைமுறையில் யதார்த்தமாக சாத்தியமாக உள்ளவை யதார்த்தமான உண்மைகள் இதெல்லாம் ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரே வழி அல்லாட தீனல் இஸ்லாம் மட்டும்தான் இது ஏதோ நான் முஸ்லீம் சொல்வதல்ல ஒரு ஷம்சிங் காசிம் சொல்வதல்ல ஒரு இஸ்லாமிய ஸ்காலர் மற்றவர் சொல்வதல்ல ஜாதியை ஒழிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த இவே ராமசாமி பெரியார் போன்றவர் சொன்னார்கள் இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றை நன்மருந்து என்று பேசினார் இவர் ராமசாமி நாயக்கர் என்ற தந்தை பெரியார் என்று போற்றப்படுகிறார் அவர் பேசினார் இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றை நன்மருந்து பிராக்டிக்கலா பார்த்தாரு எந்த மதத்துக்கு போனாலும் அங்க ஜாதி ஓடுகிறது இல்லை ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கு மாறுங்கள் அங்கே போனால் தான் உங்களுடைய ஜாதி ஒழியும் என்று பேசினார் இது யதார்த்த உண்மை இப்படி அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் நல்ல முறையிலே ஜாதியை ஒழித்து ஜாதிக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாமல் பிளவுகள் இல்லாமல் பிரிவுகள் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் லெப்பை என்று சொல்லுங்கள் உங்களை வந்து கேட்டால் தக்கினி என்று சொல்லுங்கள் உங்களை வந்து கேட்டால் மறைக்காயர் என்று சொல்லுங்கள் அப்பொழுது நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்போ தான் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் என்ற ஒரு தவறான உபதேசம் மக்களுக்கு மத்தியில் செய்யப்படும் ஏனால் அரசாங்கம் தரக்கூடிய இந்த அற்பமான சலுகைகளுக்காக அல்லாடு தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்தெறிவதா எந்த விதத்தில் நியாயம் இது ஜாதிகள் இல்லை பிளவுகள் இல்லை என்பது அல்லாட தீன இஸ்லாத்தின் அடிப்படை இந்த அஸ்திவாரத்தை தகர்த்தெறிந்து அவர்கள் தரக்கூடிய இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெறுவதற்காகவோ அல்லது அவர்கள் தரக்கூடிய அற்பமான சின்ன சின்ன சதவிகளை பெறுவதற்காகவோ நீங்கள் ஜாதியை கொள்ளுங்கள் ஜாதியை குறிப்பிடுங்கள் என்று மக்களுக்கு உபதேசம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் இது இது அல்லாடு மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய அசியம் இல்லையா அநியாயம் இல்லையா இது ஆகவே அருமை சகோதரர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இங்கே ஜாதி கிடையாது பிளவு கிடையாது நீங்கள் எந்த ஜாதியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னா ஹசரத் நமக்கு தர சலுகைகளாக என்ன ஆகிறது இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த பைத்தியகரத்தனமான அரசாங்கம் இந்த பைத்தியகரத்தனமான அரசியல் சாசன சட்டம் மக்களை எப்படி பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது என்றால் குறிப்பாக முஸ்லீம்களை மற்றவர்களை விடுங்கள் மற்ற ஜாதிகளிலே ஜாதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அங்கீகரிக்கப்படுகின்றன அவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள் அதை அக்செப்ட் பண்ணுவார்கள் நமக்கு சம்மதம் இல்லை அல்லாவுடைய தீனில் இஸ்லாம் ஜாதிகளை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கம் ஜாதிகளை ஒப்புக்கொள்ளாத மார்க்கம் ஜாதி பிரிவுகளை அங்கீகரிக்காத மார்க்கம் இந்த மார்க்கத்தில் உள்ள முஸ்லிம்களை இந்த அரசியல் சாசன சட்டம் எப்படி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது என்றால் உயர்ந்த ஜாதி முஸ்லீம்களிலே உயர்ந்த ஜாதி யார் தெரியுமா சையத் ஷேக் பட்டான் மிர்சா கலால் மலிக் சௌத்ரி இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களில் உயர்ந்த ஜாதியினராம் முஸ்லீம்கள் உயர்ந்த ஜாதியினராம் இவர்களுக்கு அரசாங்கத்தில் எந்த சலுகையும் கிடைக்காதான் இடஒதுக்கீடு இடம் கிடைக்காதான் இடஒதுக்கீடு கூடுமா கூடாதா ஹராமா ஹலாதா அடுத்த பிரச்சனை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன் அப்படி ஒரு கால் இடஒதுக்கீடு பெற்றால் கூட இந்த பிரிவினர்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு இடம் கிடைக்காதான் அரசாங்கத்தில் சலுகை கிடைக்காதான் இவரெல்லாம் யார் தெரியுமா செய்யுது ஷேக்குன்ற உடனே யார் நீங்கள் நினைப்பீங்க இந்த தர்காவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி பொட்டலம் தர மாட்டாங்களா சோறு தர மாட்டாங்களா என்னமாச்சு நமக்கு துணி கிடைக்காத பிச்சை எடுத்துருக்காங்க பாருங்க அவங்க போய் எந்த ஜாதியில் ஜே क्या जी बुला पूछते सो हम लोग खानदान सैयद खानदान தட்டி சொல்லுவான் மார்த்தட்டி தட்டி நாங்களாம் சையது ஹாந்தான் கேளுங்க தர்கால உள்ளவங்கள நாங்களாம் சையது ஹாந்தாஜி ஜி கேஜி போல்தே சோ துமே சையது ஹாந்தான் ஹம் லோக் இவனுக்கு அரசாங்கம் உயர் ஜாதியாக வச்சு இவர்களுக்கு பாவம் எந்த சலுகையும் கிடைக்காதான் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்றால் தக்கினி தூதே குலா அது என்ன குலான்னு தெரியல சமீபத்தில் ஒரு முஸ்லீம் தலைவர் கூட அறிக்கை விட்டிருக்கிறார் உங்களை கேட்டார் தூதே குலா என்று சொல்லுங்கள் இது என்னங்க அநியாயம் என்னென்ன தெரியாது வாயிலே உள்ள தூதை குழாய் என்று எப்படி தூதை குழான்னு சொல்றது அப்படின்னா யார் தூதை குழாய் எந்த ஊரில் இருக்கிறாங்க எந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்க இவர் அறிக்கை விட்டுருக்கிறார் உங்களை கேட்டால் தூதை குழாய் என்று சொல்லுங்கள் வந்து அறிக்கை சென்சஸ் எடுக்க வர்றவங்கள்ட்ட எந்த விதத்தில் நியாயம் இது தக்கினி ஒரு உயர்ந்த தாழ்த்தப்பட்டவர்களாம் குழா தாழ்த்தப்பட்டவர்களாம் லெப்பை தாழ்த்தப்பட்டவர்களாம் மறைக்காயர் மாப்பிள்ளர் ராவுத்தர் இவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாம் அதனால உங்களை யாராவது கேட்டால் இந்த பிரிவில் உள்ளவங்கன்னு சொல்லுங்க நான் கேட்குறேன் நேத்தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அவர் இந்த பிரிவில் எந்த பிரிவில் கொண்டு சேர்க்கறது ஏன்னா அந்த தூதே குழா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அதில் சேர்த்துடலாமா தூதே குழால புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாலும் தூதே குழான்னு சேர்த்துடலாமா சோதரர்களே கிறிஸ்தவ மதத்திலே தலித் கிறிஸ்தவர்கள் என்று தனிப்பிரிவு உண்டு கிறிஸ்தவர்களிலே தலித் கிறிஸ்தவர்கள் எப்படி பெந்தகோஸ்டே இப்போ மற்ற மற்ற கேத்தலிக்ஸ் என்று அல்லது சிஎஸ்சி கேத்தலிக்ஸ் என்று ரோமன் கேத்தலிக்ஸ் என்று பிரிவுகள் இருக்கின்றனவோ அதே போன்று தலித் கிறிஸ்தவர்கள் என்று தனிப்பிரிவு உண்டு ஒரு முறை இன்றைய முதலமைச்சர் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய எலெக்ஷன் வரும்பொழுது அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பொழுது நாங்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு சலுகை செய்வதை போன்று தலித் முஸ்லீம்களுக்கும் சலுகை செய்வார் என்று அறிக்கை விட்டார் தேர்தல் அறிக்கையிலே இப்பொழுது இந்த உங்களை தூதே குழாய் என்று சொல்லுங்கள் லெப்பை என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பை சார்ந்தவர் அப்பொழுது பொங்கி எழுந்தார்கள் ஆ முஸ்லீம்கள் தலித் முஸ்லீம் என்று கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த முதலமைச்சர் எப்படி அறிக்கை விடலாம் என்று பெரிய புரட்சி ஏற்படுத்தி பிறகு அந்த அம்மையார் வாபஸ் வாங்கினார் அந்த வார்த்தையை அன்றைக்கு தலித் முஸ்லீம்கள் என்ற பிரிவு எங்களிடத்தில் கிடையாது என்ற உண்மையை ஓங்கி உரைத்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கம் தரக்கூடிய அற்பமான இந்த சலுகைகளுக்காக உங்களை தூதே குழாய் என்று சொல்லுங்கள் லெப்பை என்று சொல்லுங்கள் தேவைப்பட்டால் தலித் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு ஒரு தவறான மிஸ்கைடன்ஸ் பண்றது எந்த விதத்தில் நியாயம் இது அல்லாவுடைய மார்க்கம் என்ன நம்ம இஷ்டம் போல் வளைப்பதற்கு என்ன அதனை வளையலாது அது ரப்பர் பொருளாக நம்ம இஷ்டம் போல் வளைத்துக் கொள்வதற்கு ஆகவே அருமை சகோதரர்களே எம்பெருமான் ரசூல் ரசூல் கரீம் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே நாம் எல்லோரும் சவா உன் காஸ்நாடில் முஷ்து சீப்பின் பற்களை போன்று நம்ம எல்லோரும் சமமானவர்கள் நமக்கு மத்தியில் எந்த விதமான பாகுபாடு கிடையாது எந்த விதமான வேறுபாடு கிடையாது என்ன இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா இரண்டு அடிப்படைகள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களிலே முக்கியமான சிறப்பம்சம் இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை கூட முஸ்லீம்களுடைய எதிரிகளை கூட கவரக்கூடிய சிறப்பம்சம் ஒன்று அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இங்கே உருவம் தெரியாத ஓர் இறைவனை வணங்குவது உருவம் தெரியாத ஒரு இறைவனை வணங்குவது அல்லாவுடைய முதல் ஸ்பெஷல் அல்லாவுடைய மார்க்கத்தின் முதல் ஸ்பெஷாலிட்டி ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி எந்த விதமான ஜாதி பாகுபாடு கிடையாது எந்த விதமான மத பிரியன்றது கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது எந்த விதமான உயர்வு தாழ்வு கிடையாது இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தினுடைய இரண்டு சிறப்பம்சங்கள் சகோதரர்களே இதில் இரண்டாவது அம்சத்தை சிதைப்பதற்காக வந்து கேட்டால் லெப்பேன்னு சொல்லுங்க தக்கினின்னு சொல்லுங்க உங்களை நீங்களே வந்து பிளவுபடுத்தி சொல்லுங்க என்று சொல்வதை நியாயப்படுத்தினால் நாளைக்கே பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு சென்சஸ் எடுப்பான் அந்த சென்சஸில் உங்களுடைய குல தெய்வம் எது அப்படின்னு நாலு ஆப்ஷனை கொடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு சலுகை தருவோம் என்று சொன்னால் அப்பொழுது நம்முடைய குலதெய்வம் மாடசாமி என்று சொல்லிக் கொள்ளலாமா அங்கே தௌஹீத் பேசுவோம் அல்லவா எப்படி அல்லாடைய மார்க்கத்திற்கு உருவம் இல்லாத இறைவனை வணங்குவது ஓர் இறைவனை வணங்குவது அல்லாடைய மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமோ அடுத்த சிறப்பம்சம் அல்லாடைய மார்க்கத்தில் பிளவுகள் கிடையாது ஜாதிகள் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பது அந்த தௌஹீதை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டுமோ அல்லாடைய வகதானத்தை ஏகத்துவத்தை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று அல்லாட தீனலிஸ்லாத்தின் இஸ்லாத்தின் சிறப்பம்சை போற்றி பாதுகாக்க வேண்டாமா அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது சார் கவர்மெண்ட்டே இப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி தான் செய்யது செய்யது ஷேக்கு பட்டானு மிர்சா கலாலு மலிக்கி சௌத்ரி இவங்களெல்லாம் உயர்ந்த ஜாதிகள் ராவுத்தர் தக்கினி லெப்பை இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதிகள் கவர்மெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்ப என்ன பண்றது ஆ இந்த அரசியல் தலைவர்கள் வக்கு இருந்தால் திராணி இருந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து எங்கள் எல்லோரும் ஒரே முஸ்லீம்களாக ஆக்கு எங்களுக்கு ஏதாவது சலுகை தருவதா இருந்தால் அத்தனை முஸ்லீம்களுக்கும் கூட எந்த முஸ்லீம் உயரத்தில் இருக்கிறான் எந்த முஸ்லீம் தாழ்த்தப்பட்டிருக்கிறான் இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுமே இழிநிலையில் இருக்கிறார்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே எல்லா விதத்திலும் கீழ்மட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் சலுகை கொடு என்று போராடுவதை விட்டுவிட்டு அரசாங்கம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்து தான் ஆகணும் என்பதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையை தகர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் உண்மையிலே அல்லாட மார்க்கத்திற்கு அல்லாட முஸ்லீம்கள் சமுதாயத்துக்காக போராடுவதாக இருந்தால் அரசாங்கத்தை எதிர்த்து இப்படி போராடுங்கள் எங்களுக்கு மத்தியில் ஜாதி பிரிவு கிடையாது ஜாதி பிரிவு கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது செய்யதெல்லாம் உயர்ந்தவன் தக்கனிலாம் தாழ்ந்தவன் ஷேக்னா உயர்ந்தவன் ராவுத்தர் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு காட்டாது நீ செய்யதுன்னு யாரை உயர்ந்த நிலையில் அவன் தர்கால பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் இவன் தான் செய்யுது இவன் நிலைமையை வந்து பாரு பார்த்து எல்லோருக்கும் சேர்த்து எங்களுக்கு சலுகைகளை கொடு என்று கேட்பதை விட்டுவிட்டு அதற்காக போராடுவதை விட்டுவிட்டு அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் அரசாங்கத்தார்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களை லெப்பன் சொல்லுங்க சொல்லுங்க தக்னின் சொல்லுங்க என்று அல்லாடைய மார்க்கத்தின் அடிப்படையை தகர்த்தால் எந்த விதத்தில் நியாயம் இது ஆகவே அருமக்குரிய சகோதரர்களே உங்களிடத்தில் சென்சஸ் எடுக்க வரும்பொழுது இந்த வழிகட்ட தலைவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் எல்லாம் தக்கினி லெப்பை என்று சொல்லாதீர்கள் உங்களுடைய இயற்கை மார்க்கமான உன்னத மார்க்கமான அல்லாவுடைய தீன இஸ்லாத்தை மட்டுமே சொல்லுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை மட்டுமே பறைசாற்றுங்கள் நாங்களாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் எந்த ஜாதி எங்களுடைய ஜாதியே கிடையாது எங்களோட பிரிவே கிடையாது நாங்கள் எல்லோரும் அல்லாட மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒரே சகோதர சகோதரிகள் என்ற உண்மையை நாம் அவர்களுக்கு மத்தியிலே பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டுமே தவிர நாம் இது போன்று நம்மை நாமே ஜாதியை பிளவுபடுத்தி ஜாதியை காட்டி இல்லாத ஜாதியை இருப்பதாக சொல்வது அல்லது மறந்து போய்விட்ட ஒரு ஐயாமுல் ஜாகிலியாவுடைய கொள்கைக்கு மறுபடியும் சமுதாயத்தை இழுத்து கொண்டு செல்வது இது அனைத்துமே அல்லாவால் தடுக்கப்பட்ட கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் தடுக்கப்பட்ட காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இல்லைங்க அப்படி ஜாதி பிரிவை சொன்னா தான் நமக்கு சலுகை கிடைக்கும் அப்படிப்பட்ட மானங்கட்ட சலுகை நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட மானங்கட்ட சலுகை நமக்கு தேவையில்லை அல்லாடைய மார்க்கத்தை இடித்து தகர்த்து அல்லாடைய மார்க்கத்தின் அடிப்படையை தகர்த்து அல்லாட தீன இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து ஒரு மானங்கட்ட சலுகை நமக்கு கிடைப்பதா இருந்தால் அந்த சார் சலுகை நமக்கு தேவையில்லை நமக்கு ரப்புல்லாலின் கைகளை கொடுத்திருக்கின்றான் நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் எல்லாவற்றுக்குமே அல்லாவுடைய உதவியை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதை வைத்து நாம் முன்னேறிக் கொள்ளலாம் இன்றைக்கு ஜாதியை சொன்னால் தான் சலுகை தருவேன் என்று சொல்பவர்கள் நாளைக்கு அல்லாட மார்க்கத்தை இழந்தால் தான் சலுகை தருவோம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் இலக்க தயாராகிவிட வேண்டுமா எந்த மூமியா அல்லாட மார்க்கத்தை இழப்பானா ஈமான இழப்பானா ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மார்க்கம் ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் மட்டும் ஒருவன் அல்ல அல்லாஹ் மட்டும் ஒருவன் அல்ல அல்லாவுடைய வேதம் மட்டும் ஒன்றல்ல அல்லாவுடைய இறுதி தூதர் மட்டும் ஒன்றல்ல அல்லாவுடைய அடியார்களும் ஒன்றுதான் ஒரே அடியார்கள் தான் அவர்கள் மத்தியில் சமத்துவம் தான் இருக்கிறது தவிர பாகுபாடோ ஏற்றத்தாழ்வோ உயர்தாழ்வோ கிடையாது என்பது அல்லா ரபுல்லால் வகுத்தந்த திட்டம் இந்த திட்டத்தை குலைக்கும் விதத்திலே சீரழிக்கும் விதத்திலே எந்த அரசாங்க திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டத்தை நாம் சீரழிக்க வேண்டுமே தவிர அல்லாவுடைய மார்க்கம் வகுத்தந்த இந்த திட்டத்தை நாம் சீரழித்து விடக்கூடாது வல்ல ரபுல்லால் விளங்கக்கூடிய பாக்கிய தருவானாக ஏனென்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதே சகோதரர்களே இது ஒரு கண் துடைப்பு இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது ஏதோ அரசியல் கட்சிகள் அல்லது ஜா ஜாதி கட்சிகள் ஜாதி தலைவர்கள்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்தனால கவர்மெண்ட் கொடுத்தனால கவர்மெண்ட் சரி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நம்ம முஸ்லீம்கள்லாம் எத்தனை பிரிவு இருக்கிறோம் எந்த பிரிவில் இருக்கணும் பார்த்து அதில் தக்கினி தூதேகுலா லெப்பை மறைக்காயர் மாப்பிள்ளை இவங்களெல்லாம் தனியாக பிரித்து இவங்களெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் டாக்டர் ஆக போகிறாங்க இன்ஜினியர் ஆக போகிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம கனவு கண்டு கொண்டிருந்தால் அந்த கனவு பகல் கனவு அரசாங்கம் தரக்கூடிய இடஒதுக்கீடையோ அரசாங்கம் தரக்கூடிய இந்த சலுகையோ எதிர்பார்த்து இவ்வளவு காலமாக நாசமா போனது போதும் இனிமேலாவது நம்முடைய சொந்த திறமையை நம்முடைய சொந்த நம்பிக்கையை நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்த்து அல்லாவுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி நமக்கு நாமே முன்னேறுவோம் ரபுல் ஆலமீன் நம்மை அப்படிப்பட்ட உயர் சமுதாயமாக தான் ஆக்கி வைத்திருக்கின்றான் லா தஹினோ உலா தஹசனோ அன்துமுலா அலவுன் மூமினின் ரபுல் ஆலமீனுடைய வாக்குறுதி தைரியத்தை இழந்துடாதீங்க அடரா இன்னைக்கு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பிராமணரில் இருக்கிறாங்க மற்ற மற்ற ஜாதியில் இருக்கிறாங்க நம்மளை போட்டு நசுக்கிறாங்க அரசாங்க பதவிகளில் நம்மளுக்கு இல்லை அல்லது காவல்துறையில் நம்மளால் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இல்லை உயர் பதவிகளில் இல்லை நமக்கு எந்த காரியமும் சாதிக்க முடியல என்று கவலைப்படாதீர்கள் எந்த விதமான வருத்தம் அடையாதீர்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள் அன்துமுள்ள ஆலோன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இன்கொண்டு மூமினின் உண்மையான மூமிகளாக இருந்தால் இது போர்க்காலத்திற்கு மட்டும் சொல்லப்பட்ட உபதேசம் அல்ல போர்க்காலத்தில் எதிரிகளை எதிர்நோக்கும் மட்டும் சொல்லப்பட்ட உதேசம் அல்ல ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து நேரங்களிலும் தான் தன்னம்பிக்கையை இழக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஊக்க மருந்து அல்லாவுடைய இந்த வசனம் ஒரு ஊக்க மருந்து இது லா தஹினோ லா தஹசனோ கவலை அடையாதீர்கள் தைரியத்தை இழந்திடாதீர்கள் அன்துமல் ஆலோன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இன்குந்து மூமினின் உண்மையான மூமிகளாக இருந்தால் ஆகவே சகோதரர்களே நாம் எல்லாம் மைனாரிட்டி நாமெல்லாம் சிறுபான்மை எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க என்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு இன்ஷா அல்லா நம்மால முடியும் நம்முடைய ரப்பினுடைய உதவியோடு முடியும் என்ற தன்னம்பிக்கை இறைநம்பிக்கையோடு நம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் எதிர்கொள்ளும் பொழுது என்ற உதவி நமக்கு கிடைக்கும் மற்ற மற்ற அல்லாவுடைய எதிரிகளால் அல்லாவை நம்பாதவர்களால் அல்லாவுடைய உதவி கிடைக்காதவர்களால் சாதிக்க முடியாததை அல்லாவை நம்பக்கூடிய அல்லாவுடைய உதவியோடு இன்ஷால நம்மால் சாதிக்க முடியும் அதற்காக இந்த அற்பமான அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகளுக்காக வாய்ப்பிழந்து அதற்காக எச்சில் உரி அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து விட வேண்டாம் ஆகவே உங்களை சென்சஸ் எடுக்க வரும்பொழுது நீங்கள் யார் என்று கேட்டால் உங்கள் ஜாதி என்ன என்று கேட்டால் நாங்கள் ஒரே ஜாதி தான் இஸ்லாமிய ஜாதி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஜாதி என்பது கிடையாது பாகுபாடு கிடையாது என்ற உண்மையை ஓங்கி உரைக்கும் பொழுது அங்கே சென்சஸ் எடுக்க வர்றான் பாருங்க சென்சஸ் எடுக்க வர்றாங்க பாருங்க அவர்களுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் நம்முடைய இந்த உறுதியை பார்த்து ஹிதாயத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு தாவாவாக இருக்கும் ஒவ்வொரு வீடு விடா போய் அந்த ஜாதியா இந்த ஜாதியா சுபஹானல்லா இந்தியாவிலே லட்சக்கணக்கான ஜாதிகள் சென்சென்சர் கூட குழம்பி போயிடுவாங்க இந்த ஜாதியில் சேர்க்கறதுண்டு பிராமணர்கள் எடுத்தால் அதில் பத்து பதினஞ்சு வகையான பிராமணர்கள் நாடார் எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது அறுபதையான நாடார்கள் முதலியார் எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது அறுபதையான நூறு நூற்றுக்கணக்கான முதலியார்கள் செட்டியார்கள் எடுத்தால் அதில் நூற்றுக்கணக்கான செட்டியார்கள் இப்படி ஒவ்வொரு பிரிவாக பார்த்தால் அவர்கள் மண்டை குழம்பி போகக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய மூளைக்கு குழம்பி போன மூளைக்கு ஒரு ஆறுதலாக எங்களுடைய மார்க்கத்தில் ஜாதி என்பதே கிடையாது பிளவு என்பதே கிடையாது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமா சொல்லிவிட்டால் நாங்கள் எல்லோருமே ஓரினோம் எல்லோருமே சகோதரர்கள் எல்லோருமே முஸ்லீம்கள் என்ற தத்துவத்தை சென்சஸ் எடுக்க வருபவர்களுக்கு சொல்லுங்கள் ரபுல் ஆலமீன் உங்களுடைய உறுதியின் மூலமாக உங்களுடைய இஹ்லாசான வார்த்தையின் மூலமாக அவருடைய மனதிலே பாதிப்பை ஏற்படுத்தி ரபுல்லாலும் இதாயத்தை கொடுக்கலாம் இன்ஷா அல்லா வல்ல ரபுல்லால் விளங்கக்கூடிய பாக்கியை தருவானாக அல்லாட தீனல் இஸ்லாத்தை இறுதி மூச்சு வரை பின்பற்றக்கூடிய பாக்கியை தருவானாக எந்த ஒரு அற்பமான காரணங்களுக்காகவோ அற்பமான சலுகைகளுக்காகவோ அல்லாவுடைய மார்க்கத்தின் அஸ்திவாரத்தை இடித்து தள்ளக்கூடிய அயோக்கியர்களாக ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்காமல் இருப்பானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ